الحمد رب والسلام وعلى آله وأصحابه قال قال الله الله تعالى في في القرآن العظيم والفرقان المجيد فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون وكان النبي صلى عليه وسلم الصدقة كل عام أو كما عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தப தாவகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு அவசியம் அறிய வேண்டிய மசாயில்கள் மசாயில்களை தொட்டால் ஏறத்தாழ முப்பத்தாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மசாயில்களை ஹனபி மதுகபில பார்க்க முடிகிறது ஒரு மாதம் முழுக்க மசாயிலாக பேசினால்தான் அதுவும் முடியாது அதனால் ஒரு சில முக்கியமான மசாயில்கள் இஸ்லாமிய அடிப்படை கடமைகள் ஐந்து அமைப்புகளை கொண்டது அகீதா கொள்கை சார்ந்தது இபாதத் வணக்கம் சார்ந்தது முஆஷரா குடும்பம் சார்ந்தது முகாமலா பொருளாதாரம் சார்ந்தது அஹ்லாக் ஆதா ஒழுக்கம் சார்ந்தது என்று ஐந்து அடிப்படைகள் இருக்கிறது அந்த ஐந்தில் ஒவ்வொன்றிலேயும் ஒரு சில மசாயில்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதுல குறிப்பா அகீதா சம்பந்தமாக நிறைய மசாயிகள் உண்டு அதுல இன்றைக்கு சமூகத்திற்கு தேவையானது சமூகத்தில எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கிற மசாயில்களில் ஒன்று ரூகுகளின் நிலை இந்த ரூகு ரூகுன்னு சொல்றாங்களே ரூகு ஹாஜராகுதுங்கிறாங்க ஒரு ரூகு இன்னொரு ரூக சந்திக்குமா நாம் செய்கிற அமல்களை இறந்து போன நம்முடைய மூதாதையர்களின் ரூகுகளுக்கு அனுப்ப முடியுமா என்றெல்லாம் குரான் ஹதீசிடத்திலே கேட்டார் அழகாக பதில் சொல்லும் ரூகுகள் இருக்கிறதே மனிதனுடைய உடல் அழிந்து போய்விடும் ஆனால் ரூகுகளுக்கு அழிவு கிடையாது இதற்கு முன்னால் ரூஹ் எப்படி இருந்தது என்று குரான் இடத்திலே கேட்டால் குரான் பதில் சொல்லுகிறது இது அகதல்லாக மீதா கண்ணமையே நபிமார்களின் ரூகிடத்திலே அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தார் என்று அல்லாஹ் தொடங்கி பேசுவான் பாலமுள் அருவாகிலே ரூ இருந்தது அதற்கு பிறகு அந்த ரூ அழியாமல் தாயின் வயிற்றுக்குள்ளே நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு உள்ளே உதயமானது அதே ரூகு அதற்கு பிறகு வெளியே வந்து இந்துவாக உருவாகி அப்துல் காதராக அப்துல் ரஹ்மானாக அப்துல் அஜீஸ் பாயாக நடமாடி கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு இந்த ரூபு காணாமல் போய்விடும் ஆள் கபரஸ்தானுக்கு போயிருவாரு கபருக்கு சென்றதற்கு பிறகு மீண்டும் ரூபு கொடுக்கப்படும் அவர் எழுப்பப்படுவார் முன்கர் நக்கீரினுடைய கேள்வி கணக்கு இருக்கிறது அதற்கு பிறகு யாமத்து நாளிலே அந்த ரூ நிரந்தரமாக சொர்க்க நரகத்தை சந்திக்கும் இப்படி ரூருக்கு ஐந்து படித்தரங்கள் இருக்கிறது ஒரு அதிசிலே ரொம்ப அழகாக பேசுவார்கள் பெருமானார் செல்லல்லா வழிவு செல்லும் அவர்களுக்கு ஒரு வசனம் வருகிறது லா தர்பகு அஸ்வாத்தக்கும் போக்கு சவுத்தின் நபி நாயகத்தினுடைய குரலுக்கு மேலே யாரும் குரலை உயர்த்தி பேசக்கூடாது அப்படி பேசினால் உங்கள் அமல்கள் அழிக்கப்பட்டு போய்விடும் என்று ஒரு வசனம் வர சாபித்திபுனு கைசிபுனு சம்மாசிரடி அல்லாஹுத்தாலா புகாரியிலே பதிவான ஆகி தனி அறையிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருக்கும் தெரியாது ஏன் அழுகிறார்கள் என்றால் அவர்களின் குரல் இயற்கையிலேயே தடிப்பமான குரல் சிலர்களுக்கு மைக்க தேவையில்லை தடிப்பமான குரல் அதனால் நான் லேசாக பேசினாலே நாயகத்தினுடைய குரலை விட பயங்கரமாக இருக்குமே என் அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடுமே ஆனால் எனக்கு பெருமானாரோடு பேசாமல் இருக்க முடியாது நாயகத்தை பார்க்காமல் பேசாமல் ஒரு சகாபி கூட இருக்க விருப்பப்பட மாட்டார் நான் என்ன செய்வேனோ என்னுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டால் எனக்கு நரகம் தானா பெருமானாரை பார்த்து கரம் பிடித்து அண்ணலோடு வாழ்ந்து நான் நரகத்துக்கு செல்வதா என்று புலம்பிக் கொண்டு அழுகிறார்கள் இந்த செய்தி ஜிப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் மூலமாக ரசூலுக்கு சேருகிறது ரசூலுல்லாவை பார்க்க வருகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் உள்ளே அழுது கொண்டிருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அழகான காரணத்தை சொன்னார் நாயகமே என்னுடைய குரல் ரொம்ப தடிப்பமான குரல் நாயகமே குரல் உயர்ந்து விட்டால் என் அமல்கள் அழிக்கப்பட்டு விடும் என்று நீங்கள் சொல்லல அல்லாகவே சொல்லிவிட்டானே நாயகமே என் நிலை என்னாவது என்று கேட்கிற பொழுது பெருமானார் சதந்தா பழிவு செல்லும் உங்கள் குரலை பற்றி அல்லாஹ் பேசவில்லை பெருமானார் சொல்லுவார்கள் அந்த தகாபியை பார்த்து நீ வாழுகிற பொழுது புகழோடு வாழ்வாய் நீ இறக்கிற பொழுது சகீதாகி விடுவாய் நாளை மறுமையிலே தனியாக எழுப்பப்படுவாய் எல்லோரோடும் சேர்ந்து எழுப்பப்பட மாட்டாய் உனக்கு இந்த உண்டு தனியாக எழுப்பப்படுவாய் பெருமானார் வாழுகிற காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள் புகழோடு வாழ்வார் என்று புகழோடே வாழ்ந்தார்கள் இறக்கிற பொழுதும் பெருமானார் சொன்னார்கள் இறப்பதற்கு முன்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் நீ சகிதாக்கப்படுவாய் சாபித்து விடு கைசி விடு சம்மா எருமு போர்க்களத்திற்கு சென்றார்கள் கபரஸ்தான தோண்டி வச்சுட்டு கபரு குழிய தோண்டி வச்சுட்டு போர்க்களத்துக்கு போனாங்க நான் இறந்து விட்டால் இங்கு நான் அடக்கப்பட வேண்டும் இந்த போரிலே கண்டிப்பாக நான் சகிதாக்கப்படுவேன் என் கண்மணி நாயகத்தை காணப்போகிறேன் இதில் தான் இறப்பேன் அடக்கப்படுவேன் இறந்தார்கள் எர்மு போரிலே அடக்கவும் படுகிறார்கள் அவர்கள் தோண்டிய கபரிலே தானே கபர் தோண்டினாங்க அவர்களுக்கு யாரும் தோண்டவில்லை தன் முயற்சியால் தானே தோண்டி விட்டு சென்றார்கள் மூத்த போயிடுறாங்க சரீராக்கப்படுகிறார்கள் அடக்கமும் படுகிறார்கள் அன்று இரவு காலிது குணு வழிதிரடி அல்லாஹினுடைய கனவிலே வருகிறார்கள் அவனுடைய கனவிலே வந்து சொன்னார்களாம் சாமித்திவனு கைசிவனு சம்மா நான் நேற்று உருக்கு ஆடை அணிந்து கொண்டு போர்க்களத்திற்கு சென்றேன் நான் சகிதாக்கப்பட்டேன் என் உருக்கு ஆடையை நபித்தோழரில் இவர் வைத்திருக்கிறார் கனிமத் பொருட்களை ஒருவருடைய பொருளை குடும்பத்தில் போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்காமல் என் உருக்கு ஆடையை இவர் வைத்திருக்கிறார் அந்த ஆடைக்கான அடையாளம் இது இந்த இடத்திலே இப்படி இருக்கும் என்னுடைய ஆடை நீங்கள் காலிதே ரூகு வந்து சொல்லுகிறது மூத்த போனவர் வந்து சொல்றாரு காலிதே இந்த ஆணையை எடுத்து நீங்களே விட்டுவிடக் கூடாது கலீஃபா அபுபக்கரணி எல்லா அல்லாஹ் இடத்தில் கொடுக்க வேண்டும் அவர் அதை விட்டு என் கடன்கள் இவர் இவருக்கு இன்னென்ன காசுகள் நான் கொடுக்க வேண்டும் அதற்கு பொருத்தமான ஆடை இந்த உருக்கு ஆடை அபுபக்கர் எல்லாம் இந்த செயலை செய்ய வேண்டும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் மறுநாள் காலையிலே திடுக்கிட்டு திடுக்கிட்டு காலிது முன் வழிதிரளி எல்லாம் எழுந்து அந்த சகாபியிடத்திலே சென்றார்கள் உங்கள் உருக்கு ஆணையை காட்டுங்கள் என்றார்கள் அவர் ஒவ்வொன்றாக காட்டுகிறார் இந்த ஆணையும் இருக்கிறது அதை நீங்கள் சாமித்திடத்திலிருந்து தான் எடுத்தீர்கள் ஆம் உமரே அமித்திடத்திலிருந்து தான் எடுத்தேன் அழகாக இருந்தது எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆணையை அபுபக்கர் அலிகல்லாஹு தாலாவிடத்திலே வழங்கினார்கள் அவர்கள் விற்று கடனை அடைத்தார்கள் ரூகும் ரூகும் சந்திக்கும் ஆனால் தூக்கத்தில் சந்திக்கிற வாய்ப்பை தான் நல்லா வழங்குவார் எக்கலத்தில் சந்திக்க முடியாது இதுதான் நம்முடைய பத்துவா தூங்கும் பொழுது ஒரு ரூ இறந்து போன இன்னொரு ரூகை சந்திக்கிற வாய்ப்பை உலகத்திலே அல்லாஹ் அழிவடி இடத்துல ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார் அவர்கள் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இரண்டாம் கலீஃபா உமர் அதையே வாழ்க்கையில் எனக்கு மூன்று பிரச்சனைகள் நான் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னே இருக்கிறேன் உங்கள்கிட்ட கேட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் மூணு விஷயம் கேட்டுவிட்டு சொன்னார்கள் உமரே பருப்பு ரெடி எல்லாம் முதல் பிரச்சனை சம்பந்தம் இல்லாம ஒருத்தரை பார்க்கிறோம் திடீர்னு கோபம் வருது இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை முதல் தடவை பார்க்கிற பொழுதே கோபம் வருகிறது திடீரென்று சிலர்களை பார்க்கிறோம் முதல் தடவை பார்க்கிற பொழுதே சந்தோஷம் ஏற்படுகிறது அவரை பார்த்த உண்மையுமே ஒரு சந்தோஷம் இது எதனால் ஏற்படுகிறது குரானிலே தேடிவிட்டேன் கிடைக்கவில்லை பெருமானாரின் காலத்தில் கேட்கலாம் என்று நினைத்தேன் கேட்க முடியவில்லை இதற்கு விளக்கம் ஏதாவது இருக்கிறதா அடிக்கடிகளா சொன்னார்களாம் இதை பற்றி நான் ஏற்கனவே நாயகத்திடத்தில் கேட்கவிட்டேன் இதை பற்றி நான் நாயகத்திடத்தில் காரணம் கல்வித்துறையிலே என்னென்னவெல்லாம் கேட்கப்பட வேண்டுமோ அது முழுவதையும் ஒருங்கே கேட்டவர்கள் அதிகம் கரணமாக அதிலடி அல்லாஹுத்தலா பதில் சொல்லுகிறார்கள் ஆலமுள்ள அருவாகிலே இந்த ரூபுகள் எல்லாம் சந்தித்திருக்கும் ஆலமுள்ள அருவாகிலே சந்தித்து பழக்கமான ரூபுகள் அங்க பல ஆண்டு காலம் வாழ்ந்தோம் இங்க வாழ்ந்த காலம் வெறும் அறுபது எழுபது அங்க பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் ஒன்று கொண்டு சந்தித்து வாழ்ந்திருக்கிறோம் அதனால் ஆழமுள்ள அருவாகிலே தொடர்புடைய ரூபுகள் சந்தித்துக் கொண்ட ரூபுகள் இங்கு பார்த்துச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவார்கள் ஆழமுள்ள அருவாகிலேயே சிலது சிலருக்கு பிடிக்காது அங்கேயே சண்டை அந்த கண்ட ரூகுகள் இங்க பார்த்துச்சுன்னா பார்த்த உடனேயே ரூகும் ரூகும் சந்திக்கிற பொழுதே கோபம் வந்துவிடும் மனிதர்கள் அவர் கட்டி தழுவி நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள் உமரை பார்ப்பவர்கள் எல்லாம் உத்தரங்கள் அவர்கள் இரண்டாவது ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா உமரடி எல்லா முத்தலா சொல்கிறார்கள் திடீர் திடீர் என்று எனக்கு நினைவு வருகிறது திடீர் என்று மறதி விடுகிறது நினைவும் மறதியும் எங்கிருந்து திடீர் என்று நினைவாற்றல் திடீர் என்று மறதி நினைக்க வேண்டிய நினை நேரத்தில் மறந்துடுறோம் மறக்க வேண்டிய நேரத்தில் நினைக்கிறோம் இந்த பிரச்சனைகள் நிறைய மனிதனுக்கு இருக்கிறது இதற்கு என்ன தீர்வு அதிரதி அல்லாஹுத்தல சொன்னார்களா இதை பற்றியும் நான் நாயகம் செல்லல்லா பழிவு சில இடத்துல முன்பதாக திரட்டு விட்டேன் அல்லா ஜல்ல சாண்டபுத்தல மனிதனுடைய உள்ளத்தை வானத்தினுடைய மேகத்தை கொண்டு வானத்தை கொண்டு படைத்திருக்கிறார் இந்த வானம் இருக்கிறதே அதனுடைய தெளிவை சில நேரத்தில் மேகங்கள் மறைக்கும் இதை போன்று தெளிவான உள்ளத்தை மறைக்கிற மேக உணர்வுகளை நிலைகளை நினைப்புகளை அல்லாஹ் மேகமாக இந்த உள்ளத்துக்குள்ள எதையுமே நினைக்கக்கூடாதுங்கிறத யார் நினைச்சிட்டு இருப்பான் நினைவலைகளை தலா மேகமாக அனுப்பி இருக்கிறான் அந்த மேகம் குறுக்கிடுகிற பொழுது மறதி ஏற்படும் அது நீங்குகிற பொழுது மறதி நீங்கிவிடும் என்று சொல்ல இரண்டாவது உத்தத்தையும் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் மொத்தமாக அலிரடி அல்லாஹுத்தாரா மூணாவது ஒரு கேள்வி கனவு காண்றோம் எல்லோருமே கனவு காணாதவர்கள் இல்லை சில கனவு உண்மையாகிறது சில கனவு பொய்யாகிறது எல்லா கனவும் நடப்பதில்லை என்ன காரணம் அடிரலி சொன்னார்கள் இதை பற்றியும் நான் நாயகம் செல்லல்லா அவர்கள் சில இடத்திலே முன்பதாகவே கேட்டுவிட்டேன் இதை கேட்பதற்கு அழிய நீங்கள் தான் தகுதியானவர்கள் நம்முடைய ரூபு படுத்தவுடன் எல்லா ரூபுக்கும் கண்டிஷன் என்னன்னா படுத்தவுடன் உறங்கியவுடன் இந்த ரூபு அரிசிக்கு செல்லும் அரிசிக்கு சென்று அங்கிருக்கிற பொழுது காணுகிற கனவு ரூ அரிசியில் இருக்கிற பொழுது காணுகிற கனவு உண்மையாக்கப்படுகிறது செல்லுகிற வழியிலே பார்க்கப்படுகிற கனவு பொய்மையாக்கப்படுகிறது நாம நினைச்சுக்கோ காலையில பார்க்கிற கனவு பகல் கனவு இரவு கனவு என்றெல்லாம் நாம பிரிப்போம் அரிசு வரை சென்று பார்க்கப்படுகிற கனவு உண்மை வழியிலே பார்க்கப்படுகிற கனவுகள் பொய்யாக்கப்படும் என்று அலிரடி அல்லாஹுத்தலா உமரடி அல்லாவுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆக ரூகு இன்னொரு ரூகோடு சேர முடியும் கனவு இது போன்று ஆயிரம் வரலாறுகளை சொல்ல முடியும் இந்த ரூகுகளுக்கு பயன் கொடுக்க முடியுமா முடியாதா இங்குதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்திலே இருக்கிறாங்க இரண்டு போன ரூபுகள் இவர்களுக்கு ஹயாத்தாக இருப்பவர்கள் பலன் கொடுக்க முடியுமா முடியாதா என்றால் உலகத்திலேயே எந்த மார்க்கமும் சொல்லவில்லை இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே சொல்லி காட்டுகிறது உயிர் உள்ளவர்கள் இறந்து போனவர்களுக்கு நிறைய நன்மைகளை சேர்த்து வைக்கும் மற்ற எந்த மார்க்கமுமே வாழும்போது நல்லது செஞ்சுக்கோ என்று சொல்லுவார்கள் வாழ்ந்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு மூதாதையர்களுக்கு நன்மையை கொடுக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இதற்கும் நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும் குணு உபாதா ரலியல்லாஹு தாலாவினுடைய தாயார் வஃபாத்தாக்கி கொடுக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லும் இடத்திலே வருகிறார் நாயகமே நான் வெளியூர் சென்ற சமயத்திலே என் தாயார் மூத்தாக்கி விட்டார்கள் நாயகமே என் தாயாருக்கு ஏதாவது நான் சேர்க்க முடியுமா நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லும் சொன்னார்கள் கிணறு வெட்டு அதில் யாரெல்லாம் தண்ணீரை எழுந்து பயன்பெறுகிறார்களோ அந்த நன்மை முழுக்க இறந்து போன உன் தாயாருக்கு சேர்க்கப்படும் இன்னொருவர் வருகிறார் நபிய நாயகமே அசமியா கபீலாவை சேர்ந்த ஒரு பெண்மணி என் தந்தைக்கு அச்சு கடமையானது போக முடியவில்லை அவருக்காக நான் போகவா என்று கேட்கிற பொழுது திருமணார் செல்லா பொலிவசலம் கேட்கிறார்கள் உங்க அத்தாவுக்கு ஏதாவது கடனுடன் இருந்தா நீ நிறைவேற்றினா கூடுமா கூடாதா தாராளமாக கூடும் நான் தானே செய்ய வேண்டும் நாயகமே அப்பொழுது அல்லாஹுவினுடைய கடனையும் நீ நிறைவேற்றி அந்த நன்மை உன்னுடைய தந்தைக்கு போய் சேரும் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர்கள் சொல்வதுண்டு அவங்கவுங்க அவங்க சம்பாதிச்சதுதான் அவங்க உங்களுக்கு வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது அல்லைசலில் இன்சானி இல்லாமா சஹா அவன் முயற்சி செய்ததுதான் அவனுக்கு வேறு யாரும் யாருக்கும் எதையும் சேர்க்க முடியாது என்றால் குரான்ல நிறைய வசனங்களை தூக்க வேண்டி வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க ரப்பி அஃபிர்லி வலி வாலிதையே வலில் முக்மினீன் கடைசியில் கேக்குறாங்க யௌம யக்கூமுல் ஹிசாப் கியாமத்து நாள் வரைக்கும் யார் வருவார்களோ இதற்கு முன்னால் யார் மௌத்தா போனாங்களோ அவங்களுக்கு நான் அப்பே நீ மன்னி அப்ப முன்னாடி மௌத்தா போனவங்களுக்கு எல்லாம் நன்மையை சேர்க்க முடியாதுன்னு இருந்தா இந்த வசனம் தேவையில்லை என்று வந்துவிடும் சேர்க்க முடியாதவை ஒரு நபி கேட்கலாமா அதை குரானுக்குள்ளே கொண்டு வரலாமா அதனால குரான் நிறைய வசனங்களிலே அல்லாஹும் ஈர்ஹம்ஹுமா எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ அமர்த்தி செய்வாயாக மூத்தா போன பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் குரானில் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் தெளிவாக பேச வேண்டுமானால் இறந்தவர்களுக்கு நன்மை சேர்க்க முடியாது என்று இருந்தால் ஜனாதா தொழுகை கிடையாது என்று சொல்லப்படும் ஜனாதா தொழுகை வேண்டாம் எதற்கு துவா ஜனாதா தொழுகை என்றாலே துவாதானே அவரை முன்னால் வைத்துக் கொண்டு துவா ஓடுகிறோமே இந்த துவா அவருக்கு சேரவில்லை என்றால் பிறகு எதற்கு ஜனாதா பிறகு எதற்கு கவர்களை வைத்ததற்கு பிறகு தல்கி எதுவுமே தேவையில்லை என்று வந்துவிடும் அன்புக்குரியவர்களே பெருமானார் செல்லல்லா செல்ல சொன்னார்கள் இறந்து போன பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று நீங்கள் அவர்களுக்கு இஸ்தியாபாறு செய்ய வேண்டும் இறந்ததற்கு பிறகு இஸ்தியாபாறு செய்ய வேண்டும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் உங்கள் பெற்றோர்கள் யாரை பிரியப்பட்டார்களோ அவர்களை நீங்கள் பிரியப்பட வேண்டும் இதுதான் இறந்து போன உங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பெருமானார் செல்லல்லா பழிவு செல்ல வேண்டவர்கள் சொல்லுகிறார்களே அதனால ரூகுகள் ரூகுகளுக்கு நாம அயாத்தா இருக்கிற ரூகுகள் மௌத்தான ரூகுகளுக்கு கண்டிப்பாக நன்மையை சேர்க்க முடியும் இரண்டாவது இவாதாத்துக்கு வருவோம் இந்த இவாதாத்திலே நிறைய பிரிவுகள் இருக்கிறது தொழுகை இருக்கிறது நோன்பு இருக்கிறது சக்காத்து இருக்கிறது அச்சு இருக்கிறது இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கிறது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல லட்சம் மசாயிகள் இருக்கிறது அதனால இப்ப தொழுகை சம்பந்தப்பட்ட கொஞ்சம் நோன்பு சம்பந்தப்பட்ட கொஞ்ச மசாயில்கள் சகாந்து சம்பந்தப்பட்ட கொஞ்ச மசாயில்களை பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் புறப்படலாம் அதுல இந்த தொழுகை என்பது ஒழுவிலிருந்து துவக்கம் பெறுகிறது ஒழு செய்ய தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த ஒழுவிலே ரத்தம் ஏதாவது வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னான் இன்ஜெக்ஷனே போடுறாரு ரத்தம் வெளிப்படுகிறது ஒளி செஞ்சதுக்கு பின்னாடி ஊசி எல்லாம் போட்டுக்கலாம் தாராளமாக போட்டதற்கு பின்னால் ரத்தம் வெளியாகிறது இந்த ரத்தத்தை பற்றிய ஹுக்கும் என்ன நிறைய பேர்கள் கேட்கிறோம் புது என்றொன்று இருக்கிறது ஹுரூஜ் என்றொன்று இருக்கிறது இது ஹனபி மசில சாபி மசிலத்தில் ரத்தம் வெளியானால் சாபி மதுவை இடத்துல ரத்தம் வெளியானால் ரத்தம் தாகில் அதெல்லாம் தொழு முடியாது ஆனால் ஹனபி இடத்துல ரத்தம் வெளியே வந்து நிற்கிறது அந்த இடத்தை விட்டு நகரல ஒழு முடியாது ஒருத்தருக்கு கொசுவே கடிச்சிருச்சு அந்த கொசுவை அடிச்சிட்டாரு அந்த ரத்தம் வந்து மேல நிக்குது ஒழு செஞ்சு தொழுதுட்டு இருக்கும் போது ஒழு முறியாது தொழுகை போகாது அந்த ரத்தம் அதன் இடத்தை விட்டு ஒரு ஸ்டெப் நகர்ந்துருச்சுன்னு சொன்னா ஒழு அதே நேரத்தில் நம்ம கையில வச்சு அந்த ரத்தத்தை எடுத்துட்டோம்னா அந்த இடத்திலிருந்து ரத்தம் நகர்ந்து விட்டது ஒழு குறித்து அதனால புது வெளிப்படுகிற பொழுது முடியாது அது குருஜ் ஆகிற பொழுது முடிந்து அதே மாதிரி ஒடுவிலை நாம் பார்க்கிற பொழுது ஒருத்தருக்கு கடுமையான காயம் இருக்கிறது காயத்திலே இவர் எப்படி ஒளி தண்ணீர் சேர்க்க முடியாது இந்த நிலை இருந்தால் தண்ணீர் தொட்டு லேசா தயமு செய்யணும் தேய்க்கணும் மசாக் என்று சொல்லுவார்கள் அரபியில அதை தேய்க்கணும் அதுக்கு முடியலையா முக்கணும் ஆனா நம்மால தொழுகையவே விட்டுருவாங்க இந்த நேரத்தில் தொழுகையை விடுவதற்கு அனுமதி செய்ய கடுமையான காயமா இருக்கு பின்னாடி பார்த்துக்குவோம் தொழுகையை விட அனுமதி இல்லை மசக வேண்டாம் விட்டுக்கலாம் சரி ஒருத்தர் கட்டு போட்டிருக்கிறார் கடுமையான காயம் கட்டு போட்டிருக்கிறார் இப்பொழுது கட்டை விட்டு விட்டு பாக்கி இருக்கிற பகுதிகளுக்கு ஒழு செய்து கொள்வதாக என்றால் கட்டுக்கு மசகு செய்ய வேண்டும் தண்ணியை தொட்டு அந்த கட்டுக்கு மேலே தடவ வேண்டும் அப்பொழுதுதான் ஒழுக்கூடும் இல்லை என்றால் ஒழுக்கூடாது இதுல சமீப காலமாக சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் ஒன்று இந்த ஜனாபத்து உளிப்பு கடமையானவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாத சூழல் இன்றைக்கு சமூகத்திலே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது நிறைய பேர்களுக்கு ஜனாபத்தினுடைய நிலை என்ன என்றே தெரியாது ஒருத்தர் குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா ஒழு செய்யாம சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது பேசக்கூடாது இதெல்லாம் மக்ரூ சரி ஒருத்தர் ஒழுவே செஞ்சிட்டாரு குரான் ஒதுக்கலாமா ஒழு செய்ததற்கு பிறகு தஸ்பி ஓதலாம் செய்யலாம் துவாவுடைய வசனங்கள் குரான் இருக்கக்கூடிய துவாவுடைய வசனங்களை ஓதலாம் ரப்பனாத்தினா பி துன்யா இருக்கிறது இத துவாவுடைய வசனங்களை ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது தவிர குரானை ஓதுவதற்கோ குரானை தொடுவதற்கோ அனுமதி கிடையாது இன்றைக்கு நம் சமூகத்தில் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குரானையும் தாராளமா தொட்டுக்கலாம் குரானையும் ஓதிக்கலாம் என்று சாதாரணமாக சொல்வதுண்டு இது குரானை அவமதிப்பது குரானை தொட முடியாது நிறைய வரலாறுகள் அலிரலியல்லாவை விட பெரிய அறிவாளி உலகத்தில் யார் இருக்க முடியும் இந்த அலிரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ரகம் குர்ஆன் அலா எல்லா நேரத்திலும் ரசூல்லா குரானை ஓதுவார்கள் ஆனால் ஜனாபத்தாக இருக்கிற பொழுது மட்டும் ரசூல்லா குரானை ஓதுவதே இல்லை அப்துல்லாஹ் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாவினுடைய காலத்திலே இருந்த கவிஞர்களில் மிக முக்கியமானவர்கள் அப்துல்லா குலரவா அடிமைகளை பயன்படுத்துகிற பழக்கம் அரபுகளிடத்தில் இருந்தது அடிமை பெண்களோடு சேரலாம் மார்க்கத்திலே அனுமதி உண்டு அடிமை பெண்ணோடு தனிமையிலே படுத்திருக்கிறார்கள் அப்துல்லா குல் ரவாகா இதை மனைவி பார்த்து விட்டார்கள் கடுமையான கோவம் நான் இருக்கும்போது அடிமை பெண் கேட்கிறா என்று இந்த அம்மா இந்த காலத்தில் ஏற்படுத இந்த சீரியல் சீரியல் வேற அன்றைக்கெல்லாம் சாதாரணமாக வருவதில்லை அருவா தூக்கிட்டு வந்தாங்க அந்த அம்மா வாழை எடுத்துட்டு நான் ஒருத்தி இருக்கும் போது அடிமையா கேட்குதே என்று வாழை தூக்கிட்டு வந்த உடனே உடனே அவர் சில கவிதைகளை படித்தார் அதை குரான் மெட்ல படிச்சார் குரானினுடைய நடையிலே படிக்க அந்த அம்மா பெசாம போயிடுச்சு காரணம் அந்த அம்மாவுக்கு தெரியும் உண்மையிலேயே துருபாலியா இருந்தா அவரு குரான் ஓத மாட்டாரு அந்த அம்மா கூட சேரல என்று நினைத்துக் கொண்டு இந்த ஆளுநர்கள் அப்துல்லா பின் ரபா ஆர் அலி இவங்க குரான் தான் ஓதி இருக்கிறாங்க அப்ப ஜுனுபாலி இல்லை என்று நினைத்துக் கொண்டு இந்த அம்மா போயிருச்சு வளர்த்துக்கிட்டு அடுத்த நாள் பெருமானார் செல்லல்லா படிவ செல்லும் இடத்திலே சென்று நடந்த கதையை சொல்லுகிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா பணிவ செல்லும் கடவாய்ப்பு தெரிய சிரித்தார்கள் என்ற வரலாற்றை அதீச நூட்களிலே அபூதாவு போன்ற நூட்களிலே பார்க்க முடிகிறது ஒரு பெண்மணிக்கு தெரியும் ஜனாபத்தினுடைய காலத்திலே குரானை வரக்கூடாது அன்புக்குரியவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் அது மாதிரி நிறைய மசாயிகள் இந்த பாங்கு சமூகத்தில் இன்றைக்கு பார்த்தோன்னு சொன்னாக்க காலையில சுகுவுக்கு எந்திரிச்சோன்னு சொன்னா ஒரு எட்டு பள்ளிவாசல பாங்கு சொல்லுவாங்க ஒன்னா எல்லா பள்ளிகளிலும் பாங்குவாசி எந்த பாங்குக்கு பதில் சொல்றது ஒரு மாதம் முடிச்சோடனே அடுத்தது ஏன்னாக்க எந்த போதினாலும் கரெக்டா நம்ம சாவல் பாய் கரெக்டா இருக்கிறாரு பொதுவா சொல்றேன் கரெக்டா டயத்துக்கு பாந்து சொல்றதுங்கிறது இருக்க எல்லாம் பள்ளிவாசல்கள்ல கடிகாரங்கள் வேற மாறி மாறி போயிருக்கிறதுனால இங்க பாங்கு முடிச்சோடனே அடுத்த பாங்கு ஒருத்தர் பாங்குக்கு துவா ஓத ஆரம்பிச்சாருன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அதுக்கே செலவழிக்கணும் எந்த பாங்குக்கு துவா ஓதுவது அவங்க மாநில பாங்குக்கா எந்த பாங்குக்கு துவா ஓதுவது துவா ஓதுறவங்கள்ட்ட கேளுங்க அசராத் என்று சொல்லிவிடாதீர்கள் எல்லோருமே கண்டிப்பாக துவா ஓத வேண்டும் எந்த வாங்கு போதுவது என்றால் முதலிலே கேட்கிற வாங்கு போதினால் போதும் அது அந்த மகல்லாவாக இருந்தாலும் சரி வேறு மகல்லாவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வாங்கி எந்த வாங்கு முதலில் கேட்கிறதோ அதற்கு துவா ஓதிவிட்டால் இவருடைய கடமை பிடித்துவிடும் அதே மாதிரி இந்த வாங்கு சொல்லுகிற பொழுது வேறு ஏதாவது வேலையில ஈடுபட்டிருந்தால் பதில் சொல்லக்கூடாது ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் அசலாம் அழைக்கும் என்று யாராவது சொல்லிவிட்டார் வாங்க சொல்லும் போது சலாம் சொல்லக்கூடாது ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருன்னு சொன்னா அதற்கு பதில் சொல்வது வாங்கி சலாத்துக்கு பதில் சொல்வது வாங்கி ஆனா சலான் சொல்றது கூட தெரியாமல் ஒருத்தர் சொன்னா கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் இதை தவிர வேறு எதற்குமே பாங்குக்கு பதில் கொடுப்பதை தவிர வேறு எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று மார்க்கம் படிக்கிறது இதே மாதிரி இந்த ஒழுவினுடைய விஷயத்துல வரும்போது டோபி இடத்துல நிறைய பேர் சலவை தொழிலாளி இடத்துல துணி போடுகிற பழக்கம் உண்டு இந்த துணியை பத்தி மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் இதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு ஒரு தொட்டியில போட்டு அலசுகிற பண்பாடு உள்ள சலவை தொழிலாளியாக இருந்தால் திருப்பி நீங்க துவைக்காம நீங்க உங்களுடைய துணியை உடுத்தினால் தொழுகை கூடாது எல்லா நஜீசும் ஒன்றாக சேர்க்கப்படும் ஒன்றான கலவை தான் அது அந்த கலவைகளை போடப்படுகிற துணியிலிருந்து நீங்கள் வந்து தொழுதால் அந்த தொழுகை சேராது அதே நேரத்தில் ஆற்றிலே துவைக்கப்படுகிறதா வாய்க்காலிலே துவைக்கப்படுகிறதா இப்படி சலவை தொழிலாளிகள் திருச்சி போன்ற இடங்கள்ல எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் காவிரியாலே அவன் குடிச்சு வச்சிருப்பான் கைவசத்துல வச்சிருப்பான் இதை போன்று வாய்க்கால்களிலும் ஆறுகளிலும் உள்ள செலவை தொழிலாளியாக இருந்தால் தாராளமாக போடலாம் மீண்டும் அலச தேவையில்லை இன்றைக்கு நம்மால் செலவேல போட்டு போட்டு ஜம்முன்னு வாங்கி வந்து கொடுத்துட்டு நம்ம ரொம்ப நீட்டா போட்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு வருகிற பண்பாடு இருக்கிறது அப்படி இருந்தால் நம்முடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் இதே மாதிரி மக்ருஹான நேரத்திலே தொழுதல் மக்ருஹான நேரம் எது காலையில இஷாக் அதற்கு முன்னால் சூரியன் உதயமாகிற நேரம் இந்த நேரத்தில் தொழுவக்கூடாது ஒருத்தர் சுகுவுக்கு வர்றாரு ஒரு ரக்காத்து முன்னால் கிடைக்கிறது அடுத்த ரக்காத்து சூரியன் உதயமாகிவிட்டது தொழுகை பசாதாகிவிடும் கூடாது ஆனா ஷாபி மசலக்ல கூடும் அனபி மசலக்ல கூடாது ஏன் ஒருவன் காமிலான பரிபூரணமான நேரத்திலே தொழுகையை ஆரம்பித்தால் பரிபூரணமாகத்தான் முடிக்க வேண்டும் பூரணமான நேரம் இதிலே தொழுகையை ஆரம்பித்தால் பூரணமான நேரத்திலே தான் முடிக்க வேண்டும் ஆனா இந்த மூன்று நேரங்களும் குறைவுள்ள நேரம் என்று மார்க்கம் சொல்கிறது சூரியன் உதயமாகிற நேரம் சூரியன் உச்சியில் இருக்கிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் குறைவுள்ள நேரம் காமிலான நேரத்துல தொழுகை ஆரம்பிச்சு நாப்பிசானே குறைவுள்ள நேரத்துல தொழுகையை முடிக்க கூடாது ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு அன்றைய அசர் தொழுகை கடைசியில் ஆரம்பிச்சார் ஒரு ரகாத்து ஒரு ரெண்டு காத்து முடிச்சாவே அடுத்த ரெண்டு காத்து சூரியன் மறைஞ்சிருச்சு தொழுக கூடிரும் காரணம் என்ன தெரியுமா அசரியுடைய கடைசி நேரம் இருக்கிறதே அது குறைவுள்ள நேரம் குறைவுள்ள நேரத்தில் ஆரம்பித்து குறைவுள்ள நேரத்திலே முடித்திருக்கிற காரணத்தினால் தொழுகை கூடும் காமில் ஆரம்பிச்சு தான் நாக்கீசில முடிக்க கூடாது குறையில ஆரம்பிச்சு குறையில முடிச்சிடலாம் ஆக இந்த மக்ரூஹான நேரங்கள் மூன்றிலேயும் எந்த தொழுகையும் கூடாது ஒன்று கூடும் எதுவென்றால் அந்த நேரத்திலே ஜனாதா வந்துவிட்டால் தொலை வைக்கலாம் ஒரு விதிவிலக்கு அந்த நேரத்திலே ஒரு ஜனாதா வந்து தாராளமாக தொலைவைக்கலாம் வேற எதுவுமே கூடாது அந்த நேரத்தில் உடைய ஆயத்து ஓதினாரு சஜிதா திலாவத்து ஓதினாரு சஜிதா செய்யலாமனா கூடாது பின்னால் வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் நபீனான தொழுகைகளை ஆரம்பித்தார் உடனே முறித்து விட வேண்டும் மீண்டும் நபில ஆரம்பிச்சு ஒருத்தர் முறிச்சுட்டாங்கன்னா அந்த தொழுகையை மீண்டும் தொழுவது வாஜிக்காகிவிடும் அதனால அந்த தொழுகை முறிக்கணும் திருப்ப தொழுகிறது வாஜி சரி பஜிருக்கு பின்னால் அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் கலா தொழுகலாமா இந்த கேள்வி நிறைய பேர்களுக்கு உதயமாகும் கேள்வி பஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு வேறு தொழுகை இல்லை கலா தொழுகலாமா என்றால் வீட்டில் தொழுகிறது ஜாய் வீட்டில் பஜருக்கு பின்னாலோ அசருக்கு பின்னாலோ கலா தொழுகலாம் பள்ளிவாசல்ல நின்று தொழுகிறது மக்ரு நாலு பேர் பார்ப்பாங்க என்னடா இந்த ஆள் இந்த நேரத்தில் தொழுதுட்டு இருக்கு என்று தவறாக எண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் பள்ளியிலே இது போன்ற நேரங்களிலே தொழுவது மக்ரும் தான் மார்க்கத்தில் இதை போன்று இந்த மூத்தினுடைய நேரம் யாருக்கு தொழு வைக்கிறது யாருக்கு தொலை வைக்காம இருக்கிறது இந்த சிக்கல்களும் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு தொலை வைக்கலாமா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறது தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு தொலை வைக்கலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் மார்க்கம் யாருக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று சொல்கிறது என்றால் தன்னுடைய பெற்றோர்களை கொலை செய்கிறார்கள் தன்னை பெற்றெடுத்தவர்களை கொலை செய்தவனுக்கு அவன் சாகிற பொழுது யாரும் கொலை வைக்கக்கூடாது என்று மார்க்கம் படிக்கிறது பெற்றோர்களின் கடமையை எவ்வளவு உச்சகட்டத்தில் உயர்த்தி இருக்கிறது இதே மாதிரி பிள்ளை இரண்டு பிறக்கிறது இந்த பிள்ளைக்கு தொழுகை கிடையாது துணியில சுருட்டி அடக்கம் பண்ணிட வேண்டியதான் ஒரு பிள்ளை பிறக்கிற பொழுது சத்தமிட்டுக் கொண்டு அழுது கொண்டு பிறக்கிறது பிறந்த உண்ண மூத்தா போச்சு என்றால் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் தொழுகையும் வைக்கணும் பிறந்து இறக்கிறது பேரும் வைக்க வேண்டும் தொழுகையும் நடத்த வேண்டும் ஆனால் இறந்து பிறக்கிற பிள்ளை இருக்கிறதே அதற்கு பேர் வைப்பதும் இல்லை தொழுகை நடத்துவதும் இல்லை சரியத்தில் இல்லை இதுல நிறைய பேர் இந்த ஜனாதா தொழுகைக்கு வரும்போது பார்க்கலாம் விதவிதமாக இருக்கிற பண்பாடு நம்ம சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது ஜனாதா தொழுகை அதுல நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வரிசையை பின்னாடி நின்றுக்குவாங்க தொழுகை கூட வரமாட்டான் பின்னாடி நிற்பான் இவர்களை விட பெற்றோர் இறந்திருக்கிறார்கள் அவன் வரிசைகளை நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் சொல்கிறார்கள் இவன் பார்க்கிறான் இதை விட கேவலம் உலகத்தில் எதுவும் பெற்றோர்களுக்கு இறுதி கடமையை கூட உன்னால் நிறைவேற்ற முடியவில்லையே நீ ஒரு மகனா ஜனாதா தொழுகையில ஒருத்தருக்கு ரெண்டு தக்கீர் கிடைக்கல என்ன செய்யறது ஜனாசா தொழுகையில மூணாவது தக்பீர்ல வந்த சில பேர் தக்பீர் போன உடனே பேசாம போயிருவாங்க ஆனால் அது கூடாது மூன்றாவது தக்பீர் வந்து இவருக்கு முதல் தக்பீர் முதல்ல சனா ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்தது இமாம் இரண்டாவது தக்பீர் சொல்லுகிற பொழுது தருவதை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்தவுடன் இவர் ரெண்டு தக்பீரை ஓதி துவாவை ஓதி அதற்கு அடுத்த தக்பீரை ஓதி இவர் சலாம் கொடுத்துக் கொள்ள வேண்டியதுதான் இந்த மார்க்கத்தினுடைய பசாயம் இவருக்கு எது கிடைக்கிறதோ அதுதான் இவருக்கு முதல் தக்பீர் இதே மாதிரி இந்த ஜனாதா ஒருத்தர் வப்பாத்தானதுக்கு பின்னாடி துக்கம் விசாரிக்க போகிற பண்பாடு நம்ம சமுதாயத்துல உண்டு அந்த பண்பாடு என்னவென்றே தெரியாத சமுதாயம் நம்ம சமுதாயம் துக்கம் விசாரிக்கிறது மூணு நாளைக்குள்ளதான் விசாரிக்கணும் மூணு மாசத்துக்கு பின்னாடி போய் கேட்பாரு உங்க அத்தா மூத்தா போயிட்டாரு எப்படி அவர் எல்லாத்தையும் மறந்து இப்பதான் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கி இருப்பாரு மூணு மாசத்துக்கு பின்னாடி உட்காந்து உங்க அத்தா மூத்த போயிட்டாரு எப்படி மூத்த போனாரு நல்லா தானே இருந்தாரு என்று கேட்டு துக்கம் விசாரிப்பதற்கு மாற்றம் சொல்லுவது மூன்று நாள் அந்த மூன்று நாளிலே துக்கம் விசாரிக்க போகிற பொழுது கூட குழு குழுவா போகக்கூடாது என்று மாற்றம் சொல்லுவது தனியா போகணும் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா ஒருத்தர் வந்தா பரவாயில்லை குழு குழுவாக போவது நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து போய் அவங்க அத்தா மூத்தா போயிட்டாரா போய் விசாரிச்சுட்டு வரலான்னு ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒரு காரை தூக்கி போறது போய் அங்க போய் விருந்துக்கு போற மாதிரி போய் எப்படிங்க உங்க அத்தா மூத்தா போனாரு வரிசையா பட்டியல் போடுறது இது சரியத்தில் அனுமதி இல்லை தனியாக செல்ல வேண்டும் அவரிடத்திலே சென்று ஒரு துவா செய்ய வேண்டும் நிறைய பேர்கள் நிறைய துவாக்களை மனநம் செய்திருக்கிறார்கள் ஆனால் மிகவும் குறைவாக மனநம் செய்த துவாக்களில் ஒன்று இந்த துவா அந்த வீட்டிலே சென்று அவர்களிடத்திலே துவா செய்ய வேண்டும் அல்லாஹும் அஜரா யா அல்லாஹ் இவருக்கு கூலியை அதிகமாக்குவாயா அல்லாஹும் அஜ்ரக் உங்களுடைய கண்ணியத்தை அல்ல அழகாக்குவானாக சொல்லிட்டு கஃபர் அலி மையத்திக்கு உங்களுடைய வீட்டுல யார் மௌத்தா போனாங்களோ அவங்களுடைய பாவத்தை இறப்பே நீ மன்னிப்பாயாக இவருக்கும் துவா செஞ்சு அவருக்கும் துவா செய்கிற இந்த துவாவை கண்மணி நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள் சகாபாக்கள் யார் சென்றாலும் இந்த துவாவை ஓதிவிட்டு தான் அந்த வீட்டில் இருந்து திரும்புவார்கள் என்று அறிவு வருகிறது ஆனால் நம்ம சமுதாயத்தில் இந்த துவா ஓதுகிற வீடு ஒரு வீடு கூட இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அதே மாதிரி சஜிதா சகு ஒருத்தர் தொழுகையில தவறு செஞ்சிட்டாருன்னா அது எப்படி அதை சரி செய்வது எதுக்கு சஜிதா சவு செய்வது என்னே நம்ம சமுதாயத்துக்கு தெரியாது சஜிதா சவுன்னா என்னன்னு தெரியாது தொழுகையிலே வாஜிமை விட்டார் சுண்ணத்தை விட்டார் இல்ல ஒருத்தர் ருக்குல மூணு தஸ்பீக விட்டுட்டாரு ருக்குல ஓதுற மூணு தஸ்பீகு சுண்ணத்து சுஜூதுல ஓதுற தஸ்பீகு சுண்ணத்து ஒருத்தர் தஸ்பீக விட்டுட்டாரு இதுக்கெல்லாம் சஜிதா சவு கிடையாது வாஜிமை விட்டார் அல்லது வாஜிபை மாற்றி செய்தால் இப்ப குணு தோதுறது வாஜிபே வாஜிபை விட்டால் செஞ்சா சார் வாஜிபை விட்டால் ஆனா இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை அந்த சஜிதா சவும் ஒருத்தர் மறந்துட்டாரு தொழுகையில வாஜிப விட்டாரு சஜிதா சவையும் மறந்துட்டாரு சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடி உட்கார்ந்து ஆயத்தில் குறிச்சு ஓதிட்டு இருக்காரு அதே இடத்துலயே ஆயத்தில் குறிச்சு ஓதிட்டு இருக்காரு பட் அவுராதிகள் ஓதிட்டு இருக்காரு ஓதும் போது நினைவு வருகிறது அப்படியே சஜிதா சவு செய்து கொள்ளலாம் அவர் நார்மல் வேலைக்கு திரும்பிட்டார் பள்ளிவாசல்ல இருந்து எந்திரிச்சு போய் அங்க போய் நின்று அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறார் இப்ப ஞாபகம் வச்சு ஆஹா சைதா செய்ய இப்ப வந்து செய்ய முடியாது தொழுகையை திரும்ப தொட வேண்டும் யாதா வாஜிபை விட்டு விட்டால் திரும்ப தொட வேண்டும் இதே மாதிரி சஜிதாவினுடைய ஆயத்துக்கள் ஒருத்தர் ஓதுற சஜிதா சஜிதா திலாவத்து செய்யணும் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினால் சஜிதா செய்ய வேண்டும் சஜிதாவினுடைய தர்ஜிமா ஓதுறாரு படிக்கிறார் சஜிதா ஆயத்தினுடைய தர்ஜுமா நேரம் ஆயத்து போல தெரியல நிறைய பேருக்கு ஆயத்து தெரியாது தர்ஜுமாவா படிச்சுட்டு இருப்பாங்க தர்ஜுமாவை படித்தாலும் சஜிதா சீதா ஆனா தஸ்தீர் படிச்சோன்னு சொன்ன சஜிதா சீர் தேவையில்லை தர்ஜுமாவுக்கும் சஜிதா இன்னைக்கு சமூகத்துல மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்று பள்ளிவாசலுக்கு வெளியில செவத்துல குரானை எழுதுவது கூட பள்ளிவாசலுடைய செவத்துல எல்லாம் தொழுகையாளிகளுக்கு இடையூறு அளிக்கிற விதத்துல தொழுகையாளிகளை கவருகிற விதத்துல நிறைய ஆயுதங்களை போடுவது நிறைய வசனங்களை எழுதுவது இதெல்லாம் கூடாது இதெல்லாம் மக்ரூ அப்படி போடுவதாக இருந்தால் பின்னால் போட்டுக் கொள்ளலாம் அல்லது உயரமான இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல போட்டுக்கலாம் அதுவும் வக்ஃபினுடைய பொருளிலிருந்து போடுவது மக்ரூ தகரி அப்படி போடுறதா இருந்தா நிர்வாகத்தை சேர்ந்தவங்க அவங்க காதை போட்டு போட்டுக்க வேண்டியதுதான் பள்ளிவாசலின் இருந்து இது போன்ற வசனங்களை எழுதுவது மக்ரூ தகரி இது மார்க்கமென்மையாக கண்டிக்கிறது இது தொழுகையை சார்ந்த விஷயங்கள் இனி ஜக்காத் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த மாசத்துக்கும் ஜக்காத்துக்கும் ரொம்ப தொடர்பு அதுல நிறைய பேரு இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்துல நிறைய தவறு செய்வது உண்டு ஒருத்தட்ட பத்தரை பவுனுக்கு மேல எண்பத்தி ஏழு கிராமுக்கு மேல நகை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வீட்டில ஜக்காத்து கொடுக்க வேண்டும் பணமாக இருக்கிறது என்று சொன்னால் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அளவுக்கு இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி எவ்வளவுன்னு பாத்துக்கிறோம் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அளவுக்கு பணமாக இருந்தால் இவருக்கு தக்காத்து கடமையாகிவிடும் இப்போ ஒருத்தருக்கு நாற்பது பவுண்ட் இருக்கு நம்மால் எப்படி தக்காத்து கொடுப்பாங்கன்னா அந்த பத்திர பவுனை கழிச்சுக்குவாங்க பத்திர பவுனு கழிச்சுட்டு மீதி இருக்கிற இருபத்தி ஒன்பதரை பவுனுக்கு கணக்கு போறோம் கூடாது நாற்பதையும் சேர்க்க வேண்டும் இந்த பத்திர பவுன் அல்லாவே கழிக்க சொல்லியிருக்கேன் அப்படி கழிக்க சொல்ல பத்திர பவுன் இருந்தா கொடுக்க சொல்லியிருக்கேன் நான் கழிக்க சொல்லல இதை போன்று ஒருத்தர் ஜனவரி ஒண்ணுல இருந்து ஏப்ரல் ஒண்ணு இப்ப கணக்கு ஏப்ரல் ஒண்ணில புது கணக்கு போடுகிறார் அப்ப அவருக்கு இருக்கிற பணம் அஞ்சு லட்சம் அடுத்த ஏப்ரல் ஒண்ணிலே பார்க்கிற பொழுது அவர்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருக்கிறது இப்ப ஜக்காத் எவ்வளவு கொடுக்கிறது அஞ்சுக்கா இருபத்தஞ்சுக்கா என்றால் இருபத்தைந்துக்கு கொடுக்க இடையிலே வருகிற பணம் எல்லாம் அசலோடு இணைந்து கொள்ளும் நான் அஞ்சு தான் வச்சிருந்தேன் அஞ்சுக்கு தான் கொடுப்பேன் இருபது எனக்கு அல்லாவா பார்த்து கொடுத்துருக்கிறான் அப்ப அல்லாவா பார்த்து பிடிங்கிட்டு போயிடுவான் பார்த்து கொடுத்தன பார்க்காம பிடுங்குவான் அதனால எவ்வளவு ஏப்ரல் ஒன்றிலிருந்து அடுத்த ஏப்ரல் ஒன்று வரைக்கும் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு கொடுத்தாக வேண்டும் ஒரு சில இடங்கள்ல தாவத்து போட்டு ஜக்காத்தை கழிச்சிருந்தது சாப்பாட்டை கொடுத்து ஜக்காத்தை கழிச்சது பெரிய தேக்ஷாவில் ஆக்கிட வேண்டியது எல்லாத்துக்கும் சாப்பாட்டை கொடுத்துட வேண்டியது விருந்த போட வேண்டியது ஜக்காத்துல ஜக்காத்து கணக்கில் ஏற்றிட வேண்டியதுதான் கூடாது பணக்காரர்கள் வருகிற விருந்துக்கு ஜக்காத்து கூடாது காய்ச்சுகிற கஞ்சிக்கு ஜக்காத்து கொடுத்தல் கூடாது அதனால பள்ளிகளுடைய பொறுப்புதாரிகள் கேட்க வேண்டும் ஜக்காத்து காசுல இருந்து கொடுக்குறீங்களா இல்ல உங்களுடைய சதக்காவில வந்து கொடுக்குறீங்களா அல்லது பொது யாரால் செஞ்சிட வேண்டியது சக்காத்தெல்லாம் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க கட்சிக்கு அப்படி கொண்டு வந்தால் அவருக்கும் சேராது இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கிறது கூடாது பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுவிடும் அதனால சக்காத்து இருந்து கட்சி காட்சி கூடாது இதே மாதிரி சின்ன பிள்ளைகள் அவங்க அத்தா மூத்தா போயிட்டாரு பல லட்சம் இருக்கிறது பல கோடி இருக்கிறது இவர்களுக்கு ஜக்காத் கடமையே இல்லை வாலிபாகிற வரைக்கும் ஜக்காத் கடமை இல்லை மஜ்னூன்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை அறிவில்லாதவர்களுக்கு தக்காத் கடமை இல்லை எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் தக்காத் கடமை இன்னைக்கு நிறைய பிசினஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா இவர் கையில காசே இருக்காது எல்லாம் அங்கங்க கடனை மாட்டிருக்கும் கயிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களை பார்த்தோம் சொன்னா காசு இருக்கும் எங்கன்னாக்கா என்னொருத்த கையில இருக்கும் இவர் கையில இருக்க இவர்கள் எப்படி ஜக்காத் கொடுப்பது பணத்தை எந்த வியாபாரியும் சொந்தமாக பெட்டியில பூட்டி வைப்பதில்லை ரொட்டேஷன்ல தான் பணம் இருக்கும் ஒரு வருடம் பூர்த்தி ஆகிறதா என்று பார்க்க வேண்டும் ஏப்ரல் ஒன்னு டு ஏப்ரல் ஒன்னு ஒரு வருடம் பூர்த்தி ஆகிறதா ஒரு வருடம் பூர்த்தியான பணத்தில் உங்க கணக்கு போட்டா தெரிஞ்சு தோராயமா இவ்வளவு ரூபாய் இவர்த்த இருக்கு இவர்த்த இருக்குன்னு வர வர நாற்பதில் ஒரு பகுதி கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இருபதாயிரம் ரூபாய் வருது பத்தாயிரம் ரூபாய்க்கு இருநூத்தி ஐம்பது ரூபா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபா அப்ப ஜக்காத்து கொடுக்கணும் வர வர இவர் மொத்தமா ஆறு லட்சம் ரூபாய் அடுத்தவங்க கையில் இருக்கும் அது வருமா வராதான் தெரியாது ஆருக்கும் இப்பொழுதே ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மாற்றம் சொல்லவில்லை வர வர கொடுத்து கொண்டிருக்க அதே மாதிரி வளரக்கூடிய பொருளுக்கு தான் ஜக்காத் வளர்ச்சி இல்லாத பொருளுக்கு ஜக்காத் இல்லை ஏது வளரக்கூடிய பொருள் என்ற தங்கம் வெள்ளி வளரும் விளையறிகிற போது வியாபார வியாபார பொருட்கள் வளர்கிறது மவாஷி கால்நடைகள் வளர்கிறது வளர்கிற பொருட்களுக்கு தான் சக்கார் ஒருத்தர் பூமியா வாங்கி போட்டிருக்கிறார் பிசினஸுக்காக இன்னைக்கு ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறக்கிற காலம் இந்த காலம் வாங்கி வாங்கி போட்டிருக்கிறார் ஒரு எட்டு கோடி ஒன்பது கோடிக்கு வாங்கி போட்டாரு வியாபாரத்துக்காக வாங்கி இருக்கிறார் எட்டு கோடி ஒன்பது கோடிக்கு சக்காத் கொடுக்கணுமா என்றால் விற்கிற பொழுது கொடுக்கிறேன் பூமியை கிடக்கும் போது கொடுக்க தேவையில்லை ஒரு வருஷம் பூர்த்தியாகி விட்டதா வருஷம் பூர்த்தியாகி விட்டதா விற்கும் பொழுது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஒரு பூமியை கொடுக்கிறாரு இருபது லட்சத்துக்கு கொடுக்கிறாரு அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாகணும் இப்பொழுது கொடுக்க தேவையில்லை இப்ப சமீப காலமாக பயிர்களில் கூட பணப்பயிர் என்று தனியாக பயிர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஜக்காத்துல விவசாய நிலங்களுக்குரிய ஜக்காத்து தனி கால்நடைகளுக்குரிய ஜக்காத்து தனி பணத்துக்குரிய தக்காத்து தனி அல்ல தனித்தனியாக்கி ஆக்கி இருக்கிறார் விவசாய நிலங்களினுடைய தக்காத்து என்னன்னா வானம் பார்த்த பூமியாக இருந்தால் பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் மொச்சக்கா வானம் பார்த்த பூமி பத்து மூட்டை விளையுது விளைய விளைய ஒரு மூட்டை கொடுத்துடணும் வானம் பார்த்த பூமியிலே இவர் மோட்டு போடல பம்பு செட்டு போடல தண்ணீருக்கு இவர் எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை அல்லா கொடுக்கிறான் இது பத்தில் ஒன்று வேண்டும் இவர் பம்பு செட்டு போட்டு முயற்சி பண்ணி இவர் தோட்டத்தை உருவாக்குறாரு நெல் விளைகிறது இருபதில் ஒன்று கொடுக்க வேண்டும் இருபது மூட்டையில ஒரு மூட்டை கொடுக்கணும் இவர் விவசாயம் பண்ணாம இவர் வியாபாரம் செய்கிறார் பலசர கடை வச்சிருக்கிறாரு வேறு ஏதாவது கடைகள் வைத்திருக்கிறார் வியாபாரத்திற்கு மட்டும்தான் நாற்பதில் ஒன்று ஆனா இன்னைக்கு நம்மால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உதாரணமா காப்பி இந்த காப்பி செடி இருக்கிறது அதுக்கு இன்னைக்கு பேர் என்னண்டா பணப்பை அது பணமாக மாற்றப்படுகிற பயிர் நிறைய மகசூலை தர்ற பையன் அதனால அதை நம்மால் பணமா மாத்திடுறது அதுல காப்பிக்கு கொடுக்கிறதா அதை வித்து பணத்துக்கு கொடுக்கிறதா அவர் நோக்கம் என்னன்னா பணமா போயிருச்சுன்னா நாற்பதுல ஒண்ணு காப்பியா இருக்க பத்துல ஒண்ணு பத்து மூட்டை காப்பி பத்து கிலோவும் ஒரு கிலோ கொடுக்கணும் பணமா இருந்துச்சுன்னா நாற்பது கிலோ கிலோவினுடைய விலைக்கு தான் ஒண்ணு நம்மால் என்னைக்குமே ரொம்ப ஹிக்குமத்தா தான் வேலை செய்வார் அவருக்கு ஆதாயம் இருந்தால் பணத்தை காப்பியாக்குவார் ஆதாயம் இல்லை என்றால் காப்பியை பணமாக்குவார் இது அல்லாத ஏமாத்துற வேலை இது அறவே கூடாது அதனால விவசாய நிலங்கள் விவசாய நிலங்களாக இருக்க வேண்டும் கால்நடைகள் கால்நடைகளாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் பொருளாதாரம் அதுலயும் இடத்துல ஒரு மசாலா வந்தது ஒரு அம்மா ரொம்ப அழகான சிந்தனையோடு கேட்டார்கள் பொதுவாகவே பொம்பளைகளுக்கு ஒரு வழக்கம் இருக்கு இருபத்தஞ்சு பவுன் நகை சொன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துல அதை அப்படியே கரைச்சு அஞ்சாக்கிடுவாங்க ஏன்னா புது நகை எடுக்க போறேன்னு சொல்லி இருபத்தஞ்சை கொண்டு போய் வித்துட்டு அதை இருபது மூணு வாங்கிட்டு வருவாங்க அடுத்த வருஷத்துல இருபது பதினஞ்சு ஆக்குவாங்க இப்ப ஜனவரி ஒண்ணுல இருபத்தஞ்சு போன் நகை இருந்துச்சு மே மாசம் இந்த அம்மா போய் இருபத்தஞ்சை வித்துட்டு புது நகையா இருபது ஓனாக்கி கொண்டு வந்து வச்சாச்சு இப்ப ஜக்காத் அங்கிருந்து ஆரம்பிக்கிறா இங்கிருந்து ஆரம்பிக்கிறா அதுல ஜனவரியில இருந்து ஜக்காத்தா ஜனவரியில பழைய நகையில இருந்துச்சு இப்ப அந்த நகையே இல்ல அதுல எங்களை விட்டு போயிடுச்சு இப்ப புது நகை அப்ப ஜக்காத்து மேலிருந்து மேதான ஏமா அடுத்த மே வரைக்கும் இந்த நகையை வச்சிருப்பீங்களா இல்ல அடுத்த ஏப்ரல்ல அந்த இருபது பதினைஞ்சு இது அல்லாஹ் ஏமாற்றுகிற வேலை ஜனவரி ஒன்னில இருபத்தைந்து இருக்கிறது அடுத்த ஜனவரியில இருபது இருக்கிறது என்றால் இந்த இருபதுக்கு தக்காத்து கொடுத்தாங்க அங்க கணக்கு நமக்கு ஜனவரி தான் மே அல்ல கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் எப்படி கொடுப்பது என்றால் இன்னைக்கு என்ன பழைய விலை விற்கிறோ அதற்கு கணக்கு போட்டு கொடுக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு பவுன் பன்னெண்டாயிரம் ரூபாய் பழைய விலை என்று சொன்னால் அந்த பனிரெண்டாயிரம் கணக்கு போட்டு எத்தனை பவுன் வைத்திருக்கிறார்களோ அத்தனைக்கும் கொடுத்தாக வேண்டும் அதுல ஒன்று ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கக்கூடாது உசூல்களுக்கும் குருவுகளுக்கும் மார்க்கம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறது யார் உசூல் யார் குருவோம் அத்தா அத்தாவோட அத்தா அவங்க அத்தா போய்கிட்டே இருக்கலாம் அவங்கன்னா அயாத்தா இருந்தா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது தன்னுடைய தகப்பனாருக்கு தக்காத்தி கொடுக்கக்கூடாது அது அழுக்கு உன்னை ஈட்டெடுத்த பெற்றோர்களுக்கு நீ அழுக்கி சேர்க்கிறாயா அல்ல வன்மையா கண்டிக்கலாம் கொடுக்கூடாது யாருக்கு கொடுக்கலாம் அதே போல குருவுகளுக்கு மக மகனோட மக பேரன் மக மகனோட மக இதுக்கெல்லாம் கொடுக்கூடாது கொடுக்க கூடாது ஆனால் மார்க்கம் சொன்ன சலுகை அண்ணன் தம்பி கொடுக்கலாம் அக்கா தங்கச்சி கொடுக்கலாம் அக்கா கஷ்டப்படுறாங்க தங்கச்சி கஷ்டப்படுறாங்க அண்ணன் கஷ்டப்படுகிறார் தம்பி கஷ்டப்படுகிறார் மாமா மச்சான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் உசூல்களுக்கும் புருவுகளுக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்த பிரச்சனை அருமையா சாலாயிடும் நிறைய வீடுகள்ல அந்த நகையத்துக்கு அப்படியே மாத்திடுறது ஏங்க இப்ப ஒரு நாலு மாசத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க ரம்ஜான் வந்துருச்சுல உங்க பேர்ல வச்சிடலாம் ரம்ஜான் முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்ப என் பேருக்கு மாத்திருக்கேன் நகையை இவரா இவரா போட்டு அழிகிறாரு எத்தனை ஹீலா இதெல்லாம் கூடாது அறவே கூடாது அதே மாதிரி இந்த பிராவிடர் ஃபண்ட் இது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று கவர்மெண்ட் பிராவிடர் ஃபண்ட் இன்னொன்று தனியார் கம்பெனிகள் கவர்மெண்டினுடைய பிராவிடர் பண்டை பொறுத்த வரைக்கும் அது நம்ம கைக்கு வந்து ஒரு வருஷம் பூர்த்தியானதற்கு பிறகுதான் ஜக்காத் அதற்கு கடமை அதே நேரத்தில் தனியார் திராவிட பண்ட் என்றால் ஒரு வருடம் பூர்த்தியாச்சுனாலே அது நம்ம கையில இருக்கிற மாதிரி இன்னைக்கு வேலையை விட்டு அவன் நில்லுனாலும் அல்லது நாம நின்னாலும் உடனே கொடுத்துருவான் அதனால அது எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து ஒவ்வொரு வருடமும் கொடுத்துக் கொண்டிருக்க இது தனியார் இன்சூரன்ஸ் இன்றைக்கு சமூகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற பொருட்களில் ஒன்று இதுவும் நம்ம கையில இருக்கிற பொருளை போன்றதுதான் அதனால எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்த்து உடனுக்குடனே கொடுத்து விட வேண்டும் இந்த ஜக்காத்துல ஒரு சிக்கலான பிரச்சனை ஹராமான பொருள் பல லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஜக்காத் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அவர் ஆனா இருக்கிறது ஹராம ஜக்காத்துல மட்டும் கரெக்டா நிற்பார் யார் இந்த ஹராமான பொருளை செய்யறாங்களோ அவங்க மட்டும் இந்த தான தர்மத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க நாட்டி கடை ஓஹோன்னு ஓடுது இவருக்கு ஜக்காத்து கடமையா அம்புட்டு ஹரா சாக்கடையில நின்று அத்தரை பூசின மாதிரி தான் இவரிடத்தில் இவர் ஜக்காத்தும் இவருக்கு கடமை இல்லை இவரிடத்தில் வாங்குவதும் கூட அதனால ஹராமான பொருட்கள் எத்தனை கோடி இருந்தாலும் அதிலே ஜக்காத் கிடையாது இப்படி மார்க்கம் ஏராளமான மசாயிகளை சமுதாயத்திற்கு கொடுக்கிறது எனவே அதை கேட்டு மார்க்கத்தின்படி நடந்து சிறக்க வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்குவானாக வாகுரு தாவா அனிகம் لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا إن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنا نسألك ما سألك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك ما استعاذك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم